உறவினர்களா நண்பர்களா முடிவெடுக்க முடியாத இம்சை தான் என்ன காரணம்னா உறவுகளை நம்ம வந்து எப்பயாவது ஒரு தடவை அழைச்சாதான் அதுக்கு பேர் மதிப்பு அம்மாங்கிற வார்த்தையை ஒரு தடவை சொன்னோம்னா அந்த வார்த்தை நல்லா இருக்கும் ஒரு வீட்டில் ஒருத்தன் பெத்ததா எப்படி கூப்பிட்றான்னு வச்சுக்கோங்களேன் அம்மா வாமா போமா இல்லைம்மா ஆமாம்மா அம்மா சாப்பாடு போடுமா போட்டு அதை ஊட்டி விடுமா அப்புறம் குழம்பு ஊத்துமா சோறை எடுத்து வைமா அம்மா சோறுமா எடுத்து வைமா வாமா போமா அப்படின்னா ஏண்டா டே அம்மான்றதுக்கு ஒரு அளவு வேணாமாடா இப்படியே ஒரு வாக்கியத்துக்கு ஐம்பது தடவை அம்மான்னு ஏண்டா சொல்ற அப்படின்னா அப்போ தானே நீ எனக்கு ஏதாவது நல்லது செய்கிற டே பெத்த தாய் அப்படி நினைக்காதரா அதெல்லாம் வேற அம்மாடா அதெல்லாம் வேற அம்மாடா அப்படின்ட்டு அந்த அம்மா சொல்லியிருக்கு பெத்த தாயை ஒரு நாளைக்கு ஒரு தடவை அழைச்சா கூட பெத்த பிள்ளை அந்த அம்மான்னு கூப்பிட்ற அந்த ஒலிக்கு அவ்வளவு சந்தோஷமா அம்மா வந்து மரியாதை கொடுக்கும் இன்னைக்கு சில பேர் பத்திரிகை கொடுப்பாங்க வந்து கல்யாண பத்திரிக்கை வந்து அவங்க கொடுக்குறத பார்த்தா தேங்காய் பழம் தட்டு எல்லாம் பெரிய பத்திரிக்கை வச்சு ஒரு அஞ்சு பத்து பேர் வருவாங்க வேனில் அண்ணே அண்ணன் தலைமையில தான் நீங்கள் எல்லாம் இந்த கல்யாணத்தை நடத்தக்கூடாதுன்னு முடிவு பண்ணியிருக்கோம்னே ஒப்புண்டு வச்சு எல்லாம் எடுத்து வச்சு பணம் பார்க்கலாம் வச்சு கொண்டு போவேன் நம்ம இவ்வளவு மரியாதையாக நம்மளை கூப்பிட்டானே அப்படின்ட்டு ரொம்ப சிரமப்பட்டு வீட்டில் இருக்க பிரச்சனையெல்லாம் விட்டுப்புட்டு அவன் வீடு பார்த்தீங்கன்னா அந்த கல்யாண ஊர் எங்கேயோ கிடக்கும் மலையில் போய் நடந்து போய் அங்கே போனால் கூப்பிட்டவன் அந்த மண்டபத்திலே இருக்க மாட்டேன் இந்த இப்படியே பார்ப்பாங்க எங்கடா நம்மளை கூப்பிட்டவனை ஆளவே காணா அப்படின்ட்டு நம்மளாம் உட்காந்துருப்போம் பொண்ணு மாப்பிள்ள எங்கப்பா கோயிலுக்கு நல்லடி மிதிக்க போயிருக்காங்க வருவாங்க உட்காந்து உட்காந்து உட்காந்து உட்காந்து பார்க்குறதுக்கு குரூப்பு திடீர்னு சாப்பாடு போட்டாச்சு வாங்க மண்டபம் பூரா காலி ஆயிடுச்சு ஒரு நான் மட்டும் இன்னும் ஒரு பதினஞ்சு பேரும் உட்காந்துருக்கான் அந்த பதினஞ்சு பேர் யாருன்னு பார்த்தா சொந்தக்காரங்க என்ன காரணம்னா அவனும் போயிட்டாக்க வெறும் மண்டபத்தை பொண்ணு மாப்பிள்ள பார்ப்பாங்களேன்ட்டு சாப்பாடுற ஆளுக பூரா ஃப்ரெண்ட்ஸுங்க ஏன்னா இப்போ த கல்யாணத்தில் தலையை காட்டுறதுன்னு ஒரு பேர் வச்சுருக்கான் பத்திரிக்கை வச்சுட்டான் தலையை காட்டிட்டு அப்படி வந்துடுறேன் அப்படின்னு அப்படின்னா என்ன அர்த்தம்னா அட்டண்டன்ஸ் போடுறது அப்படித்தான் இன்னைக்கு எல்லா பேரும் கல்யாணத்துக்கு போயிட்டு இருக்கேன் ஆனால் உறவினர்கள் பாருங்கள் காலையில் முடிஞ்ச கல்யாணத்துக்கு மத்தியானம் வரைக்கும் உட்காந்து சாப்பிட்டு போவாங்க உறவுகள் வந்து நம்மளை விட்டு என்றைக்குமே பிரியாது குலமா குணமான்ட்டு கே எஸ் கோபாலகிருஷ்ணன் டைரக்ஷனில் வந்த ஒரு படம் அதில் ஜெய்சங்கரும் சிவாஜி கணேசனும் அண்ணன் தம்பியாக இருப்பாங்க ஃபைனல் கிளைமேக்ஸ் சொத்தை எல்லாம் ரெண்டாக பிரிச்சுருவாங்க பிரித்த அண்ணன் தம்பி புரியா அப்படின்ட்டு வீட்டில் இருக்க அவ்வளோ டாக்குமெண்ட் எல்லாம் அப்படி குமிஞ்சு கிடக்கும் சிவாஜி கணேசன் அண்ணன் இப்படி உட்காந்துருப்பார் ஊருக்காரங்க பூரா உட்காந்துருப்பானுங்க தம்பி ஜெய்சங்கர் சொத்து ரெண்டாக பிரிஞ்சிருக்கு உனக்கு எந்த பங்கு வேணும் என்ன ரெண்டாக பிரிக்கல சொத்தை பூரா ஒன்றா கிட்ட டாக்குமெண்ட்டு எல்லாம் இங்கே வச்சிருக்கீங்க எங்கே ரெண்டாக பிரிய ரெண்டா தான் பிரிஞ்சிருக்கு இன்னும் நீ உனக்கு கண்ணுக்கு தெரியல அப்படின்னு ஒரு பெரியவர் வந்து சொல்லுவார் அண்ணே ஒரு பங்கு இந்த சொத்தெல்லாம் ஒரு பங்கு அண்ணே வேணுமா சொத்து வேணுமான்னு உங்கள் அண்ணன் கேட்கிறாரான்னு சொன்ன உடனே அந்த தம்பியான ஜெயசங்கர் காலில் விழுந்து அண்ணே எனக்கு எதுவும் வேணாம்னே நீ இருந்தா போதும்னேன்னு சொல்லிட்டு காலை பிடிச்சி கதறி அழுவான் காரணம் என்னன்னா அந்த அண்ணன் தான் அவனை படிக்க வச்சவராக இருப்பார் அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய சொத்துக்கு மத்தியில் கூட ஒரு உறவு வந்து நம்மளை காப்பாற்றும் வீட்டில் ஒருத்தர் சோகம் இல்லாமல் இருந்தாருன்னா வந்து எல்லாம் பார்க்க வருவாங்க சொந்தக்காரங்கள்லாம் பல உறவுகள் இருக்கும் அவர் இப்படியே படுத்து மூக்கில் டியூப் சொறி இப்படியே படுத்திருப்பாரு அவங்க அம்மா வந்து தம்பி மகனே என்ன சாமியாச்சு அம்மா வந்து பார்க்க வருது பார்க்க வந்து ஐயோ நெஞ்சு வழி வந்துருச்சு என் பிள்ளைக்கு எது இருந்தாலும் தாங்கிக்கிறவானே அப்படின்னு திடீர்னு அம்மாவுக்கு ஃபோன் வருது இந்த வர்றப்பா பிள்ளைகளையெல்லாம் பள்ளியிடத்தில் கூப்பிட வரணுமா இந்த வந்துட்டேன் டே அண்ணனுக்கு சுகம் இல்லடா அங்கேருந்து வருது வா பிள்ளைகளையெல்லாம் கூப்பிட்டு அப்புறம் போய் பார்த்துக்கிறலாம் தம்பி கூப்பிடுறேன் சாமி உடம்ப பார்த்துக்க உன் தம்பி கூப்பிடுறேன் இந்த வர்றேன் பெத்ததாகி போயிடுச்சு தங்கச்சி ஒடியா இருதுங்க என்ன நீ தானண்ணா எனக்கு இருபது பவுன் போட்டு கட்டி கொடுத்த அப்படின்ட்டு அழுதுகிட்டு இருக்குதுங்க திடீர்னு தங்கச்சிகளுக்கு போன் வருது என்னடி யாரு பிள்ளைகளை யார் பாப்பா இன்னும் கொன்னே கொன்னேன்னு ஒரே தான் அழுதுட்டு கிடக்குறியாம்ல வாடி படக்குன வீட்டில் சோத்தாக்குறதுக்கு ஆளை காணா இந்த வர்றங்க எங்கள் அண்ணங்க வாடி இதை வர்றங்க என்ன அப்போ நான் பரப்பிட்டுமாண்ணா அப்புறம் வந்து பார்க்குறேண்ணா எல்லாம் கிளம்பிடுச்சு ஒரே ஒரு ஜீவன் மட்டும் தலைமாட்டில் இப்படியே உட்காந்துருக்கு வேற யாரும் இல்லை அவன் கட்டின மனைவி இந்த இப்படியே பார்க்குது எல்லாம் கிளம்பிருச்சுகளே அந்த நேரம் பார்த்து வாந்தி எடுக்கிறேன் அந்த வாந்தி அப்படியே கையில் வாங்கி வெளியில் கொண்டு போய் ஊற்றுறேன் அப்போ தான் அப்படியே பார்க்குறான் ஆயிரம் பேர் இருந்தாலும் இந்த கஷ்டத்தை தாங்கிறவ என் மனைவி தானையான்ட்டு இதுதான் உறவு அப்படின்ட்டு நான் சொல்லலை அவங்க சொன்னாங்க இப்படிப்பட்ட உறவுகள் தான் அன்பும் பாசமும் நிறைந்தது அப்படின்னு சொல்கிறாங்க தான் இப்படிப்பட்ட உறவுகள் இருந்தால் நல்லா தானே இருக்கும் ஆனால் இந்த உறவுகளுக்கு அப்பாற்பட்டு இன்னைக்கு சினிமாவில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா